கும்பர்கட்கு அரசே ஒழிவு அறநிறைந்த யோகமே ஊத்தையேன் தனக்கு வம்பனப் பழுத்து என் குடி முழுது ஆண்டு வாழ்வு அறவாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடைக் கழலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கனப் பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவதீனியே விடைவிடாது உகந்த விண்ணவர் கோவே வினயனேனுடைய மெய்ப்பொருளே முடை விடாது அடியே நூத்து அறமண்ணாய் முழு புழுக்குரம்பையில் கிடந்து கடைபடா வண்ணம் காற்று எனையாண்ட கடவுளே கருணைமா கடலே இடைவிடாது உன்னை சிக்கனப் பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே அம்மையே அப்பா ஒப்பில மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கே பொழுதினைத் துருப்ப புழுத்தலை புலையனே தனக்கு செம்மையேயாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனப் பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவதே நீ அருளைத் சுடரே அழிந்தது ஓர் கனியே பெருந்திரல் அருந்தவர்க்கு அரதே ஏ பொருள் உடைக்கலையே புகழ்ச்சியைக் கடந்த போகமே யோகத்தின் பொலிவே பெருள் இடத்து அடியார் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருளிடத்து உன்னை சிக்கனப் பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது ஒப்பு உனக்கு இல்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிகின்ற ஒளியே மெய்ப்பதம் அறியா வீறு இலியேற்கு விழுமியது அழித்தது ஓர் அன்பே செப்புதற்கு அறிய செடுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானி எப்பு இடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவதினியே அறவை ஏன் மனமே கோயிலா கொண்டாண்டு அளவிலா ஆனந்தம் அருளி பிறவி வேறறுத்து என் குடி முழுது ஆண்ட பிஞ்சகா பெரிய பொருளே திறவிலே கண்ட காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கனப் பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றும் மாறு அடியனேற்கு அருளி பூதனே உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுந்துடரே மூர்த்தி செல்வமே சிவபெருமானி ஈசனே உன்னி சிக்கன பிடித்தேன் என்று எழுந்து அருளுவது இனியே அத்தனே அண்டரு அண்டம் ஆய் நின்ற மாதியே அத்தனே அண்டல் அண்டம் வாய் நின்ற ஆதியே யாரும் ஈரே எல்லாம் சித்தனே பத்தரு சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே சித்தனே எல்லா உயிரும் ஆய்த்தழைத்து பிழைத்து அவை அல்லை ஆய் நிற்கும் எத்தனே உன்னை சிக்கனப் பிடித்தேன் எங்கு அழுந்து அருளுவது இனியே பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியேனுடைய ஓ உள் ஒளி பெருக்கி உழப்பு இலானந்தமாய தேனினை சொறிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனைத் தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதேனே புன்புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னடு கோயிலா புகுந்து என் என்புயலா என்பு உருக்கி எளியாய் ஆண்ட ஈசனே மாதிலாமணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கு எலாம் அறுத்தனல் சோதி இன்பவே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே ஏ